ஓ பகவத்கீதை வகுப்பு அது எங்கே பார்க்குற மாதிரி இருக்கு? ஓ. பகவத்கீதை வகுப்பு இருபத்தி ஒன்பதாவது நாள் வகுப்பு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏழாவது அத்தியாயம் ஓம் சுக்லம் பிரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ஓம் கணநாதன் காக்கட்டும் ஓம் கணநாதன் காக்கட்டும் என் கல்வி முழுமை பெற என் கல்வி முழுமை பெற உள்ளிருந்தோ வெளியிருந்தோ உள்ளிருந்தோ வெளியிருந்தோ இடையூறு இன்று செய்து இடையூறு இன்று செய்து சரஸ்வதி அருளட்டும் சரஸ்வதி அருளட்டும் நுண்ணறிவு விழித்திருக்க நுண்ணறிவு விழித்திருக்க சொன்ன பொருள் சொல்லாத சொன்ன பொருள் சொல்லாத பொருள் அனைத்தும் கண்டுவிட பொருள் அனைத்தும் கண்டுவிட தட்சிணாமூர்த்தியவன் தட்சிணாமூர்த்தியவன் வேதத்தை விளக்கட்டும் வேதத்தை விளக்கட்டும் ஞான விளக்கேற்றி வைத்து ஞான விளக்கேற்றி வைத்து துயர் இருளை அழிக்கட்டும் துயர் இருளை அழிக்கட்டும் ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை அனைவரின் அருள் வரட்டும் அனைவரின் அருள் வரட்டும் கல்வி இதன் மெய்ப்பொருளை கல்வி இதன் மெய்ப்பொருளை காண துணை நிற்கட்டும் காண துணை நிற்கட்டும் ஓம் शांति शांति शांति ओम शांति शांति शांति हरि ओम हरि ओम श्री गुरुभ्यो नमः श्री गुरुभ्यो नमः हरि ओम हरि ओम கேட்கலையா திருப்பிட்டனே லேப்டாப் லேப்டாப் ஆமாம் இந்த இது இன்னும் கொஞ்சம் சாப்பிட சொல்கிறாரு ஒரு சவுண்டு வரும் அந்த காற்று தள்ளிச்சுனாலும் அந்த சவுண்டு ரீச் ஆகிடும் இப்போ கொஞ்சம் காற்று குறைஞ்சிருக்கு அதுவும் உண்மைதான் அந்த காற்று ஃபோர்ஸ் அடிச்சதுன்னா அந்த வேவ் சவுண்ட் வரும் கொஞ்சம் குறைச்சி விட்டுரும் ஸ்ட்ரென்த்து அது போய் ஹிட் பண்ண முடியாது இப்போ நல்லா இருக்குங்க சரி சரி சரி உங்களுக்கு அந்த ஐடியா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இந்த பிரார்த்தனை எல்லாம் பண்ணுறோம் பாருங்க இதில் ஒரு டெக்னிக்கல் ஸ்லோகம்லாம் சொல்கிறதில்ல அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இப்போ தமிழில் சொல்கிறதுனால அர்த்தம் ஈஸியாக இருக்கும் சம்ஸ்கிருதத்தில் இருந்தாலும் சரிங்க அந்த அர்த்தத்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஒரு ஒரு வார்த்தைக்கும் பொருள் அதை எழுதுனா போதும் அப்போ ஈஸியாக ஈஸியாக வரும் அந்த தமிழோ சம்ஸ்கிருதமோ சொல்லும் பொழுது அந்த பொருளில் நம்ம மனசில் சங்கல்பம் வச்சுக்கிட்டு மனசை பதிய வச்சுக்கிட்டு அதை சங்கல்பமாக்கிக்கணும் சங்கல்பம்னா நம்மளுடைய ஓன் வேர்ட்ஸ் அதை மாற்றணும் நம்ம மைண்டில் நம்மளே கேட்குற மாதிரி அதை மாற்றணும் மாற்றிட்டு அப்புறம் வந்து நம்ம ப்ரெசன்ட் பண்ணோம்னா மாற்றிக்கிட்டே ப்ரெசன்ட் பண்ணணும் பண்ணோம்னா அதுக்கு பேர் சங்கல்பம் அந்த சங்கல்பத்துக்கு பெரிய பவர் நம்மளை அது டியூன் பண்ணோம் நமக்கு வந்து அந்த பவரை கொண்டு வரும் சொல்லப்படுற ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த குணங்களோ அல்லது அந்த பலன்களோ நமக்கு ஒரு அது எத்தனை முறை நம்ம அந்த சங்கல்பம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இதெல்லாம் அந்த பிரார்த்தனைங்கிற டெக்னிக்கில தான் வருது பிரார்த்தனையில் நம்ம பார்த்துருக்கோம் அதே டெக்னிக் அப்புறம் அதுவும் இந்த ஞானத்துக்கு ஒரு சாதனம் ஞான சாதனம் அந்த ஒரு குறிப்பிட்ட சர்டைன் ஒரு குரோத் நமக்குள்ள மனக்கட்டமைப்பு அதுவும் இதை புரிஞ்சுக்கிறதுல நல்லா ஹெல்ப் பண்ணும் இன்னும் மாற்றணுமா இது என்ன நேரம் ரொம்ப நேரம் இருக்குது அது மாதிரி நான் அவருக்கு மறைக்கணும் இது இப்போ அவருக்கு எனக்கு இடையில ஒரு சென்டிமீட்டர் தான் கேப் இருக்கு இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் மூச்சுக்கு குறுக்க வரும் கரெக்டாக தான் இருக்கு இப்போ இதுலேயே அவர் பாடி லேசாக கால் முட்டியெல்லாம் மறைச்சிக்கிட்டு தான் இருக்கு அப்படி லேப்டாப்புக்கு அடுத்து அவர் முகம் அப்படின்னு வச்சுருக்கோம் பார்ப்போம் என்ன செய்யலன்ட்டு பார்ப்போம் அவர் இன்னும் இந்த ஹெட்ஃபோன் கேட்டால் ரெண்டு மூணு நாள் வருதுன்னு சொன்னார் நேற்று கேட்டேன் மும்பையில் ஆர்டர் பண்ணிருக்காரம்மா வரத்துக்கு மூணு நாள் ஆகும் அப்படின்னாரு வயர்லெஸ் ஆ வயர்லெஸ் ஹெட்ஃபோன் கிடச்சி நம்ம யூஸ் சரி ஆமாம் இல்லை இல்லை இல்லை அப்படி தான் இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஸ்க்ரீன் பார்க்குறது தான் நல்லது எனக்கு அப்படி தெரியறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்னதான் தான் பார்க்குறீங்க நான் புரிஞ்சுக்கிறேன் ஒத்துக்கிறேன் ஒன்றும் கவலைப்படாது விஷயத்துக்கு இதை நம்ம என்ன பலனுக்காக வகுப்பு நடத்துகிறோமோ அந்த பலன் தான் முக்கியம் அதுக்கு இதுதான் நல்லது எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை ஓகே இப்போ ஏழாவது அத்தியாயம் இருபத்தொம்பது வரைக்கும் பார்த்துருக்கேன் இருபத்தொம்பது வரைக்கும் பார்த்துருக்கேன் சரீரம் ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் படிக்கிறேன் இருபத்தி ஓ वेदाहं समतीतानि वेदाहं समतीतानि वेदाहं समतीतानि वर्तमानानि चार्जुन वर्तमानानि चार्जुन वर्तमानानि चार्जुन சேர்ந்தே படிக்கலாம் ஒரு ஒரு பாதத்தையும் ரெண்டு தடவை படிப்போம் சேர்ந்தே படிக்கலாம் பவிஷ்யானி படிக்கலாம் காதல விழுறது மட்டும் பிக்கப் பண்றீங்களா ரொம்பவும் விட்டு விட்டு கேட்குதுன்னா ரொம்பவும் விட்டு விட்டு கேட்குதுன்னா நம்ம ஒரு யோஜனை பண்ணலாம் இப்போ ரெண்டு மூணு நாளில் ஹெட்ஃபோன் வரலாம் அது வரைக்கும் இந்த வகுப்பு கட் பண்ணிக்கலாம் ஆயிடுச்சா ஒரு ஒரு நாள் சிக்னல் நல்லா இருக்கா இதுல மைக் கூட எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல அதான் மைக் எங்க இருக்குன்னே மைக்ல வச்சு பேசுங்க அங்க இருக்கு இந்த பக்கம் வச்சுட்டாங்க போறது இல்ல மைக் அப்போ அங்கதான் இருப்பேன் அங்கதான் இருப்பா அதே நம்ம நானோட பேசும்போது பாத்தீங்கன்னா இங்கே மட்டும் இங்கே தான் பேசுவோம் சைக்காலஜி அதிலே வச்சுக்காங்க சரி சரி சரி பார்ப்போம் அவங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் என்ன பண்ணி இப்படி தெரிஞ்சு இப்படி இப்போ இப்போ வந்து ஈஸியாக இருக்குமான்னு தெரியல பார்ப்போம் சவுண்ட் நல்லா கேட்டோம் அதுக்கு ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும் பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ க்ளீனாக இருக்கா அது கரெக்ட் அது தூரமாக போயிடுச்சு மேபி பெண்கள் அப்படின்னா அது ஒரு படமாக போட்டிருக்காங்க இடத்துல மைக் இருக்கிட்டா அதுவும் பவிஷ்யா பவிஷ்யாணி படிக்கலாமா ஒரு ஒரு பாதமும் ரெண்டு முறை படிக்கலாம் கிரேட் ஆ ஆ ஆ ஆ ஆ பண்ணிட்டு வாங்க ஓகே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் <coughs> சரிதான் ஓகே ஓகே ஓகே எனக்கு சில விஷயம் கன்ஃபார்ம் பண்ணுறது அவர் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கிறா எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்று ம் ம் ஆச்சு ஓகே படிக்கலாம் பவிஷ்யா எனக்கு படிக்கலாம் ஓ भविष्याणि च भूतानि भविष्याणि च भूतानि मां तु वेद न कश्चन मां तु वेद न कश्चन சேர்ந்து படிக்கலாம் இச்சா இச்சா அப்பா கண்டுபிடிச்சாச்சு அதான் இது நியரஸ்ட் ஆப்ஜெக்டாக நல்லா இருக்கும் அப்படி ஜரா மரணம் இவைகளிலிருந்து விடுபடன்னா பொதுவாக என்னென்னா ஒருத்தருக்கு பிடிக்காதது ஜராவும் மரணமும் வயதான நிலையும் மரணமும் வயதான நிலைங்கிறது என்ன ஹெல்ப்லெஸ் ஸ்டேட் எல்லாத்துக்கும் அடுத்தவங்களை சார்ந்து இருக்க வேண்டும் சமைக்கணும்னா அடுத்தவங்களை சார்ந்து இருக்க வேண்டியது ஒரு ஷாப்பிங் போகணும்னா சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும் அடுத்தவங்களை நம்பிட்டு இருக்க வேண்டியிருக்கு எந்த அளவுக்கு வயசாகுதோ அந்த அளவுக்கு சார்ந்து வாழும் நிலை அதிகமாயிடுது அந்த சார்ந்து வாழும் நிலை தான் ஒருத்தனுக்கு பிடிக்கிறது இல்லை இயலாமை தான் ஒருத்தனுக்கு பிடிக்கிறது இல்லை அப்புறம் மரணம் ஒருவனுக்கு பிடிக்கிறது இல்லை மரணம் ஏன் பிடிக்கிறது இல்லை அப்படின்னா இந்த எல்லாவற்றையும் அனுபவிக்கும் நிலை என்னை விட்டு போயிடுமோ அப்படின்ட்டு ஒரு பயம் இதெல்லாம் நான் அனுபவிக்க முடியாமல் போயிடுமோ நாளுக்கு நாள் புதுசு புதுசாக மார்க்கெட்டில் வந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நான் அனுபவிக்க முடியாமல் போய்ட்டும் இந்த உலகத்தில் நான் இன்னும் இன்னும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் போய்ட்டும் அப்போ இந்த உலகத்தில் எல்லாரும் இருந்து எல்லாரும் இருந்து எல்லாரும் ஜாலியாக அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நான் மட்டும் இல்லைன்னா என்ன சார் இது ஐயோ எனக்கு வெளியில் சொல்லவும் கஷ்டமாக இருக்கு ஆனால் உண்மையிலேயே எனக்கு பயமாக இருக்கு அப்படி ஒரு அதை இழக்கிறதுக்கு விரும்புறதில்ல ஸோ இந்த ரெண்டையும் பிரேக் பண்ணுறோம் இப்போ இது போன்று நிறைய இருக்கு பெரும்பாலும் உள்ள மன பயங்களை இது கவர் பண்ணிடுது பய ஜரா மரணம் ரெண்டும் கவர் பண்ணிடுது அல்லது இதுதான் அதிகபட்ச பயம் ஒருத்தனுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அப்புறம் இன்னும் குட்டி குட்டி பயங்கள் இருக்கு நிறைய சின்ன சின்ன பயங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணுறதுக்கு சாம்பிள் பீஸ் தான் ஜரா மரண மோக்ஷாய அப்படின்னா எல்லா வித பயங்கள் எல்லா வித கவலைகள் எல்லாவற்றிலிருந்து எல்லாவித விரும்பத்தகாத மன சூழ்நிலைகள் அவைகளிலிருந்து விடுபடுவதற்காக அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அதில் புரிஞ்சுக்கணும் அப்படி மோக்ஷாய இதுதான் மோக்ஷம் இதிலிருந்து விடுபடுவது தான் மோக்ஷம் அந்த மோக்ஷத்திற்காக அப்புறம் இன்னொன்று இந்த மோக்ஷங்கிற வார்த்தையை நம்ம வந்து பிரசன்ட் பண்ணும் பொழுது சொல்லும் பொழுது ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த சத்திய சாத்திய விசாரணத்தில் அவங்க சொல்லுவோம் சாத்தியம் எது என்றால் மோட்சம் என்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோ ஒரு சாத்தியத்தை உயர்ந்ததாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சாதனங்களை செட்டில் பண்ணுறது ஈஸியாக வாழ்க்கை ஈஸியாக போயிடும் இல்லைன்னா மெனி எண்ட் என்ன ஆச்சுன்னா கான்ஃப்ளிக்ட் ஆகிடும் பல முடிவுகளை வச்சுருந்தோம்னா வாழ்க்கையில் ஆயிடும் ஒரு முடிவு இருக்கணும் அப்புறம் அதை நோக்கி போகும்பொழுது எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ அதுக்கெல்லாம் சாதனமான செக் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை சொல்லும்போது இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும் ஒருத்தன் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் இந்த மோக்ஷங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிந்து இருந்தால் சரியாக ஏற்கனவே ஒருத்தனுடைய உண்மையான லட்சியம் மோக்ஷம்தான் ஏற்கனவே ஒருத்தனுக்கு உண்மையான லட்சியம் மோக்ஷம்தான் அப்புறம் பல லட்சியங்கள் இருக்கிற மாதிரி பார்க்குறான் வாழ்க்கையில் மோக்ஷம்னு கேள்விப்படாதவன் அல்லது ஒத்துக்காதவன் பல லட்சியங்கள் இருக்கிற மாதிரி பார்க்குறான் நினைக்கிறான் ஆனா அவைகளெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணனா அது ஒன்று ஒன்றுமே போய் மோட்சத்துல தான் கல்மினேட் ஆகுது முடியும் ஆனா ஒத்துக்க மாட்டான் நீங்க உட்காந்து ஆராய்ச்சி பண்ணியாச்சுன்னா அவன் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்புறம் இதெல்லாம் செய்யும்போது மோட்சம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கணும் புரிஞ்சிருந்தா அது எல்லாம் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல தான் சேரும் ஏற்கனவே மோட்சங்கிறது தான் ஒருத்தருக்கு வாழ்க்கை லட்சியம் ஆனால் அது அவனுக்கு புரியறதில்லை வேறு வேறு எண்ட்ஸ் முடிவுகள் அதுதான் அடைவுகள் லட்சியங்கள் இதுதான் வாழ்க்கை லட்சியம் நினச்சிக்கிறான் ஆனால் அப்படி கிடையாது மோட்சம்தான் லட்சியம் அதை நம்ம இப்படிலாம் புரிய வைக்கிறதுக்காக இந்த மா வார்த்தையெல்லாம் கொண்டு வந்து புரிய வைக்க வேண்டியிருக்கு ஜரா மரணம் மோக்ஷாய அப்படின்னு காட்ட வேண்டியது எல்லாம் இப்போ நல்லா இருக்கு பேசலாம் ஆ சரி சரி வெரி நல்லதான் ஸோ அந்த மோக்ஷத்திற்காக ஏ யாரெல்லாம் மாம் ஆசிரித்திய எதந்தி என்னையே உறுதியாக பற்றி கொண்டு பற்றி கொண்டு எதந்தி முயற்சி எடுக்கிறார்களோ இந்த வரி ரொம்ப அருமையான வரி பொதுவாக சாஸ்திரத்தில் பல இடங்களில் வாழ்க்கையில் அடைய வேண்டியது பிரம்ம அப்படின்னு வரும் அது வந்து செகண்டரி மீனிங் தான் அது பிரைமரி மீனிங் கிடையாது பல இடங்களில் அதிகமான இடங்களில் மோட்சத்தை வாழ்க்கை லட்சியமாக கொண்டு முன்னேறு வாழ்க்கையை நடத்த அப்படின்னு வரும் அதுதான் பிரைமரி அந்த அப்போ சில இடத்துல பிரம்ம அல்லது கடவுளை சொல்றீங்க சில இடத்துல மோட்சத்தை சொல்றீங்க என்ன சார் கனெக்ஷன் அப்படின்னா இந்த இடத்துல அவர் தெளிவாக சொல்லிட்டார் பாருங்க அப்போ மோக்ஷாய எதந்தி மோக்ஷத்திற்காக முயற்சி செய்கிறார்கள் என்ன மாம் ஆசிரித்திய என்னை கொண்டு என்னை பற்றி கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த என்னை நானே ஒரு சாதனமாயிரும் மோட்சத்தை அடைய நான் இந்த இடத்துல யாரும் இறைவன் இது வந்து பெரிய அடி எல்லாரும் வாழ்க்கையில கடவுள் தான் லட்சியம்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இவர் இந்த கடவுள் அல்லது இறைவன்கிறதே மோக்ஷம்தான் உனக்கு லட்சியம் அதை அடையிறதுக்கு நான் ஒரு சாதனம் விட்டேன் மாம் ஆசிரித்திய என்னை பற்றி கொண்டு மோக்ஷாய எதந்தி மோக்ஷத்திற்கு பிரயத்தனம் செய்கிறான் ரொம்ப வெளிப்படையான வரி இதெல்லாம் யாரும் நோட் பண்றது கிடையாது அப்போ இறைவனை புரிந்து கொள்ளுதல் இறைவனை அங்கீகரித்தல் இறை பார்வையை வைத்துக் கொள்ளுதல் அதாவது ஈஸ்வர பார்வையை பாவனையை வைத்துக் கொள்ளுதல் வைத்துக்கொண்டு மோட்சத்திற்கு செல்கிறான் அந்த மோட்சத்தை வாழ்க்கை லட்சியம்னு வைக்கும் பொழுது கூட அது மோட்சத்தை நோக்கி போகிறேன் மோட்சத்தை நோக்கி போகிறேன்னு ஒரு ஒரு தடவை சொல்லும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் அது பெட்டர் புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் ஒரு ல ஒரு அழகாக சொல்றதுன்னா இறைவனை நோக்கி போகிறேன்னு சொல்கிறது சொல்றது கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் அவ்வளோதான் இதெல்லாம் பேச்சுக்கு தான் இறைவனை நோக்கி போகிற அப்பா என்னை விட்டுறாத அப்படின்லாம் சொல்லும்போது உறவு கொள்றது சுலபமாக இருக்கும் அப்பா உன்னை நோக்கி தானே வரேன் நீ என்ன கண்டுக்க மாட்டேங்கிற அப்படின்னா ரிலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இறைவனை நோக்கி போகிற மாதிரி போக வேண்டியதான் ஆனால் அவர்கிட்ட போனால் அவர் என்ன பண்ணுவார் அவர் மோட்சத்தில் தூக்கி நம்மளை போட்டுருவார் ஏன்னா அவருடைய சுரூப்பமே மோட்சம் அதனால் மோக்ஷம் அவரை அடைந்த மாத்திரத்தில் மோட்சம் பலன் ஆனால் மோக்ஷம் பலன் கிடைக்கலன்னா அவரை அடைந்தது அல்லது அவரை புரிந்து கொண்டதில் குறை இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் திரும்ப அந்த புரிந்து கொள்ளுதலே அதிகமாக்குறதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தவங்கிறத பலவிதமான தவங்கள் சொல்லப்பட்டிருக்கு நேற்று பார்த்தோம் வாக்தவம் இது போல பல தவங்கள் இருக்கு குடும்பமும் ஒரு தவம் எல்லாமே தவம் பஞ்சமகா யஜ்யங்கள் தவங்கள் அதுல ஒரு முக்கியமான தவம் என்னன்னா கற்றல் கற்பித்தல் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கற்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இதெல்லாம் எத்தனம் பிரயத்தனம் இந்த ஞானத்தில் நிலை பெற இறை தரிசனத்தை முழுமையாக அடைய மோட்சத்தை அடைய பிரயத்தனங்கள் தவங்கள் சொல்லப்பட்டுள்ளன வேறு இடங்களில் ஓகே தே அவர்கள் விதுகு அவர்கள் அறிகிறார்கள் எதை அறிகிறார்கள் ஒன்று தத் பிரம்ம அந்த பிரம்மத்தை அறிகிறார்கள் அல்லது பிரம்ம ஞானத்தை அடைகிறார்கள் அல்லது இறைவனை அறி அடைகிறார்கள் அறிகிறார்கள் அடுத்தது தே விதுகு அவர்கள் அறிகிறார்கள் அத் கிருத்னம் அத்தியாத்மம் அவர்கள் அறிகிறார்கள் கிருத்னம் முழுமையான அத்தியாத்மம்னா தன்னை பற்றிய உண்மையை தன்னை பற்றிய விஞ்ஞானத்தை பர்சனல் சயின்ஸை அல்லது பர்சனாலிட்டியை த ரியல் பர்சனை த கோர் பர்சனை உண்மையான நான் என்பதை நாம் எது யார் என்பதை அத்தியாத்மத்தை கிருத்னம் முழுமையாக தே விதி விதுகு அவர்கள் அறிகிறார்கள் அப்புறம் தே விதுகு அவர்கள் அறிகிறார்கள் அகிலம் கர்மச்ச முழுமையான கர்ம கட்டமைப்பினையும் கர்ம தத்துவத்தினையும் முழுமையாக அறிகிறார்கள் அப்படின்னா என்ன கர்மம்னா என்ன கர்மம் என்ன செய்கிறது கர்மத்தினுடைய இயல்புகள் என்ன தன்மைகள் என்ன கர்மங்கள் எப்படி பலனை கொடுக்கிறது பலன் எப்படி மீண்டும் கர்மங்களை உண்டு பண்ணுகிறது கர்மங்களை செய்விக்கும் காரணமாக இருக்கிறது இந்த சைக்கிள் இதை பற்றிய உண்மையை அறிகிறான் அப்புறம் இன்னொன்று என்னென்னா கர்மன்னு சொன்னால் அதே போன்று எந்த கர்மங்களை பிடித்தால் இந்த கர்மத்தினுடைய பந்தத்திலிருந்து வெளியேறலாம் என்ற டெக்னிக்கும் கர்ம தத்துவத்துக்குள்ளே இருக்கு கர்மத்தை செய்தால் கர்ம பலன் வருகிறது கர்ம பலன் மீண்டும் கர்மத்தை செய்ய வைத்து விட்டு தான் விடுகிறது என்ன பண்ண சம்பாதிச்ச புண்ணிய பலத்தை அனுபவிக்க வைக்கணுமே அதுக்கு அவனை பிறக்க வைக்குது அப்புறம் திரும்ப பிறவியை நடத்துவதற்கு கர்மம் செஞ்சு தான் ஆகணும் வேலைக்கு போய் அவனும் சாப்பிட்டாகணும் அதை செய்யும் போது திரும்ப புண்ணிய பாவத்தை சம்பாதிக்கிறான் அந்த புண்ணிய பாவம் திரும்ப பிறக்க வைக்குது திரும்ப பிறக்க வச்சா திரும்ப அந்த புண்ணிய பாவத்தை அனுபவிச்சாகணும் பழைய புண்ணிய பாவத்தை அனுபவிச்சாகணும் அனுபவிக்கிற சாக்கில் இவன் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது புதுசாக புண்ணியபாவம் சம்பாதிச்சுக்கிறான் திரும்ப அந்த புண்ணியபாவம் திரும்ப பிறக்க வைக்கிறது இது சைக்கிள் இது திரும்ப விடாது இதுதான் கர்மத்தினுடைய இயல்பு இதை புரிந்து கொள்கிறான் அப்படின்னா விடுதலையே கிடையாதா சார் அப்படின்னா இருக்கிறது இந்த கர்ம கட்டமைப்புக்குள்ளேயே ஒரு கர்ம கர்ம கட்டமைப்பு இருக்கிறது ஒரு விரைத்தியான செயல் கட்டமைப்பு இருக்கிறது அதை செய்தால் இந்த கர்மத்தின் சிக்கலில் இருந்து அதாவது கர்ம பலனின் சிக்கலில் இருந்தும் வெளியேறி கொள்ளலாம் இதுவும் சேர்த்து அந்த கர்மத்துக்குள்ள இருக்கு கர்ம தத்துவத்துக்குள் அல்லது கர்ம போதனைக்குள் கர்மங்களை பற்றிய உண்மைகளுக்குள் விஷயங்களுக்குள் நியத்திகளுக்குள் இருக்கிறது அப்படி முழுமையாக இந்த கர்மங்களை பற்றிய உண்மைகளை அகிலம் கர்ம ச விதுகு முழுமையாக கர்மங்களை பற்றிய உண்மைகளையும் அவர்கள் அறிகிறார்கள் அப்போ இந்த உலகத்தில் யார் என்ன செயல்கள் செய்தாலும் அதெல்லாம் பற்றிய உண்மை தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போ அதெல்லாம் சம்பவம் பண்ணோம் இந்த கர்மங்கள் திரும்ப அவங்களுக்கு பந்தத்தை உண்டு பண்ண போது அவங்க சொல்லலாம் நான் பாரு திறமையாக இருந்தேன்னு நீ நீ வாழ்ந்தது திறமையாக தானா சரியாக தானாங்கிறது இப்ப தெரியாதுங்கப்பா எப்ப தெரியும் அடுத்த திருவிழத்தில் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்க திறமையா வாழ்ந்துட்டேன் அது நீ இப்படி திறமையா வாழ்ந்த மாதிரி வர்ற காட்சி இந்த பிறவியினுடைய திறமையான செயல்களால் கிடையாது இதெல்லாம் முன்பிறவியினுடைய பலன்கள் அந்த புண்ணியங்கள் படி அளந்து கொண்டு இருக்கிறது நீ நினைக்கிற இந்த பிறவியில் நீ திறமையாக செயல்பட்டதால் அப்படி கிடையாது ஏன்னா உன்னை விட திறமையாக செயல்பட்டவர்கள் இன்னும் கஷ்டத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் கரெக்ட் உலகத்தில் நீ சொல்கிற அதே ஃபீல்டில் அது தொழிலாக இருக்கலாம் அல்லது அரசியலாக இருக்கலாம் அல்லது படிப்பாக இருக்கலாம் ஏன் உண்மையிலேயே ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கினவன் யாரோ அவனை விட நல்லா படித்தவன் கிடையாதுன்னா ஒன்றும் கிடையாது அவனை விட நல்லா படித்தவன் மார்க் இன்னும் ரெண்டு மார்க் குறைஞ்சலாம் போயிடுறான் ஏன்னா அதிர்ஷ்டவசம் இவன் படி இவனுக்கு எக்ஸாக்டாக இவன் விட்டுட்டு போனதுலேருந்து ஒரு கேள்வி வருது என்ன பண்ணுறது இவன் நேரம் அந்த அவனுக்கு பாருங்க அவனும் எத்தனையோ விட்டுருப்பான் இவனை விட அதிகமாக விட்டுருப்பான் ஃபர்ஸ்ட் வாங்கினவன் ஆனால் அவனுக்கு பார்த்தா கொஷின் பேப்பரில் கரெக்டாக இவன் படித்ததுக்கு உள்ளே வந்துருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போயிடுறான் அதனால் இதெல்லாம் வந்து ஒருத்தன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினதுனாலயே அவன் தான் நல்லா படித்தவனோ வாங்காதவன்லாம் படிப்பு கம்மியானவன்னு கிடையாது அதே போல் ரேங்க் ஹோல்டர் தான் பெரிய அறிவாளின்னு கிடையாது ரேங்க் ஹோல்டர் இல்லாதவங்களாம் பெரிய சயின்டிஸ்ட் ஆகுறாங்க பெரிய அறிவாளி ஆகுறாங்க பார்க்குறோம் நம்ம ஸோ அப்படின்னா இதெல்லாம் ஏன் சார்னா இதுதான் பூர்வ ஜென்ம விதிங்கிறது இந்த ஜென்மத்தினுடைய பிரயத்தனத்தினால நினைச்சுக்காத பூர்வ ஜென்ம விதி சந்தேகம் இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோ அங்கே நீ எந்தெந்த தேதியில என்னென்னத்தெல்லாம் அனுபவிக்கணும் எவ்வளவு அனுபவிக்கணும் இருக்கோ அந்தந்த தேதியில அது வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்கு அப்போ நீ எதை முயற்சி எடுக்கிறியோ அந்த முயற்சிகளையே அந்த விதி தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கு இப்போ தேவையில்லாமல் நீ போட்டு குழப்பிக்கிறேன் அதே போல இன்னொரு பார்ட்டு இந்த பிரிவில் நீ என்ன செய்யறியோ இதனுடைய பலன்கள் அடுத்த பிரிவில் தான் வெளிப்படும் அப்படி இந்த பிரிவில் நீ இதை ரெண்டியும் இந்த பிரிவில் செஞ்சதுக்கு இந்த பிரிவில் பலன் வந்துருச்சு நான் வேறு திறமையாக வாழ்ந்தேன் விவரமாக வாழ்ந்தேன்னா நீ உன்னையிலேயே ஏமாத்திக்கிற இது உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் ஏன்னா கர்மச்ச அகிலம் விதுகு இவர்கள் இந்த ரீதியில் இப்படி இறைவனை புரிந்து கொண்டவர்கள் கர்மங்களையும் கர்ம தத்துவங்களையும் முழுமையாக புரிந்து கொள்கிறார்கள் மீதி பேர்லாம் கர்ம தத்துவங்கிற ஆஸ்பெக்டில் அஞ்ஞானியாக இருந்து கொண்டு அவங்கெல்லாம் ஒரு விதமான குழப்பத்திலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே தவிர அதெல்லாம் ஒன்றும் பெருமைக்குரிய விஷயம் கிடையாது ஸோ இந்த அறிவெல்லாம் இந்த மார்க்கத்தில் செல்பவனுக்கு வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த கடைசி பாதத்தில் காட்டுறாரு ஓகே அதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தான் நமக்கு தெரியும் இருந்தாலும் அவர் வந்து அந்த கனெக்ஷன் என்னன்னு காட்டுறாரு என்ன நடக்குது இந்த மார்க்கத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது அப்படின்ட்டு இல்லைன்னா நமக்கு என்ன தோணும் சில பேர் இருக்காங்க இதெல்லாம் என்னன்னா இந்த இந்த இந்த இந்த ஆசிரமத்தில் இருக்காங்க பாருங்க அவங்கெல்லாம் இந்த மோக்ஷங்கிறத லட்சியமாக வச்சுக்கிட்டு வாழறவங்க ஆசிரமத்திலே போயிட்டாச்சு சேர்ந்துச்சு அவங்கள்ட்டலாம் என்னென்னா இந்த கர்ம கர்ம பலன்லாம் பேச பிடிக்க மாட்டேங்குது ஏன் சார் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க நான் வந்து மோக்ஷம் பிரம்மத்தை அப்படிலாம் உங்களுக்கு வழிகள் சொல்லுங்க இதெல்லாம் கடந்து போனால் தான் அதுக்கு போவே மாட்டேன் புரியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கோர்ஸில் இருக்கிறவங்களாம் சொல்கிறது என்னென்னா இது நம்ம ஈஸியாக வந்துட்டோம் அவங்களுக்குலாம் இருபது வருஷம் புரிய மாட்டேங்குது அவங்க என்ன முடிவையே பிடிச்சிக்கிட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது இந்த மார்க்கத்தில் ஸ்ட்ரென்த் இல்லை இந்த மார்க்கத்தில் கிளாரிட்டி இல்லை அந்த ஸ்டெப்ஸ் சரியாக இல்லை அதனால் அவங்களால புரிஞ்சிக்க முடியறதுல திணறாங்க உண்மையில் இருபது வருஷம் முப்பது வருஷம் முயற்சி பண்ணுறாங்க கிளாரிட்டி வர்றதில்லை ஸ்ட்ரென்த் வர்றதில்லை ஆனால் இவர் சொல்கிறார் இவர் இந்த ரெண்டு மூணு சுலோகத்துல கடைசி நாலஞ்சு சுலோகத்துல பார்த்தோம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்கிறார் அந்த ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அப்படி போய் சேரும் அதையும் சுருக்கி இந்த ஒன்பது ஸ்லோகத்துல சொல்லிட்டாரு அதாவது இங்கே ஞானங்கிறது கை முடிச்சுன்னா அவனுக்கு வந்து கர்ம தத்துவம் புரிந்திருக்கும் அதாவது கர்ம தத்துவம் புரிந்திருந்தால் ஞானம் சுலபமாக கைகூடும் வேற வழி கிடையாது இதுக்கு இடையில கனெக்ஷன் இருக்கிறது கனெக்ஷன் இல்லாமல் இல்லை அப்புறம் இன்னொன்று இந்த கர்ம தத்துவம் சரியாக புரிந்தால் ஈஸ்வர பவனையில் மனம் சுலபமாக செட் ஆகிறது லயமாகிறது அப்படி லயம் ஆயிடுச்சுன்னா ஞானம்ங்கிறது பெரிய மேட்ரே இல்லை ட்ரெயின் ஏறி உட்காந்துச்சு டெல்லி தானாக வரதான் போகுது இதில் ஒன்றும் டெல்லியை போய் எல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம் ட்ரெயினை பிடிக்கிறது முயற்சி பண்ணாலே போதும் ஓகே அடுத்த இது பொருளை படித்தாச்சு இப்போ முப்பதாவது ஸ்லோகத்துக்கு வரும் சாதிபூத சாதிபூத அதிதெய்வம் அதிதெய்வம் மாம் மாம் ச ச அதிபூத அதிபூத அதிதெய்வம் அதிதெய்வம் மாம் மாம் ச ச அதியஜ்ஞம் ச அதியஜ்ஞம் ச ஏ விதுகு ஏ விதுகு என்னாச்சு தெரியும் அப்படி பார்த்து பேசினா நல்லா இருக்கா இல்லை ஒப்புவது படிக்கும்போது அவர் படிக்கணும் குனிஞ்சா போயிடுதா குனிஞ்சா குறைஞ்சிடுதா இல்லை அது வரும் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் சாதிபு ச முதல் வரி திரும்ப படிக்கிறோம் ச ச அதிபூத அதிபூத அதிதெய்வம் அதிதெய்வம் சாதிபூதாதிதெய்வம் சாதிபூதாதிதெய்வம் மாம் மாம் சாதியஜ்ஞம் ச ச साधियज्ञं च साधियं च ये विदुः ये विदुः प्रयाणकाले प्रयाणकाले अपि अपि च च मां मां ते ते विदुर् विदुर्युक्त युक्त विदुर्युक्त चेतसः चेतसः प्रयाणकाले अपि च प्रयाणकाले अपि च मां ते विदुः मां ते विदुः युक्तचेतसः युक्तचेतसः चेतसः चेतसः இந்த இடத்துல சின்ன கேள்வி ஆ கேட்டேன். ஆ இப்போ நம்ம வந்து ஆ ஆ அஹ் இந்த பிரிவில் செய்த பாவங்கள் இந்த பிரிவிலையும் நம்ம திருப்பி அனுபவிக்க வேண்டியிருக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு அதாவது சின்ன வயசுல தக்க பண்ணாலோ வயசான காலத்தில் அதெல்லாம் அனுபவிக்கிறாங்க அது நிறைய இடங்கள்ல வந்து இப்போ ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கும்போது அப்போ இந்த வருஷத்து இதை பாவங்கள் இந்த வருஷமே அதை இம்பேக்ட் ஆகுங்களாது கேள்வி என்னன்னா அதாவது நம்ம பேசுகிறோம் நம்ம வகுப்புகளில் என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த பிறவியில் செய்த புண்ணிய பாப்பங்கள் அடுத்த பிரிவில் தான் பலன் கொடுக்கும்னு பார்த்துருக்கோம் வகுப்பில் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் வந்து சிறு வயசில் ஒரு பர்டிகுலர் விஷயங்களில் தப்பு செஞ்சுட்டு இருக்கார் ஒருத்தர் ஆனால் லேட்டர் பகுதியில் வாழ்க்கையினுடைய கடைசி காலத்துலேயோ இல்லை வயசான பிறகோ பார்க்குறேன் அதுக்குள்ள தண்டனை வந்த மாதிரி தெரியுது அந்த பாப்பங்கள் அவருக்கு கஷ்டத்தை கொடுத்த மாதிரி தெரியுது அதான் அதே மாதிரி இந்த அப்பா தந்தைக்கு வரும் மகன் அதையும் சேர்க்குறாங்கன்னு சொல்கிறாரு அது குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இப்போ அப்படி சொல்லி தப்பிக்கிறாங்க அது ஏன்னு பார்ப்போம் அப்புறம் இவரும் அப்படி சொல்லி விட்டுறாரு பொள்ளாச்சிக்கார் பொள்ளாச்சி பெரியவருடைய தியரி அப்படிதான் அதெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னா சாஸ்திரத்துல கிடையாது என்னன்னு பார்ப்போம் அதாவது முதல் கேள்விக்கு முதல்ல பார்த்தோம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் நேராக உட்காந்து அதாவது முன் ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் ஒருதன் வந்து சில நிறைகளுடனோ அல்லது சில குறைகளுடனோ வாழ்க்கையை நடத்தி கொள்கிறான் இப்போ உதாரணமா ஜென்மம் நம்பர் ஆறுன்னு வைங்களேன் அல்ல அப்போ ஜென்மம் நம்பர் ஆறுல வந்து பல நிறை குறைகளை கை கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறான் இப்போ நமக்கு இஷ்யூன்னு கணக்கு பார்க்கறதுனால குறைகளை வச்சுப்போம் ஈஸியா பிறகு இதே நிறைகளுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம விரிவுபடுத்தி புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கும் போது இப்போதைக்கு பேச்சு பேச்சு சுலபம் சரி சரி பேச்சு சுலபம் பண்ணுறதுக்காக குறைகள்னு வச்சுப்போம் தவறுகள் பண்ணுறான் அப்போ அந்த தவறுகளில் வெறி பிடித்தவனாக இருக்கிறான் நியாயப்படுத்தவனாக இருக்கிறான் ஆசை உள்ளவனாக இருக்கிறான் அப்படி வாழலாம் எதில் ஜென்மம் நம்பர் ஆறுங்கிறதுல ஆனால் அதுக்கு முன்னாடியும் பல குறைகளை உடையவன் ஐந்துல நாலுல மூணுல இதெல்லாம் குறைகளோட வாழ்ந்திருக்கிறான் அதில் அந்த அந்த குறைகளில் அவன் எவ்வளோ தூரம் ஆசை வச்சுருந்திருக்காங்கன்னு பார்க்கணும் அந்த ஆசையினுடைய பாயிண்ட் அறுபது பாயிண்ட் எழுபது பாயிண்ட்னு மார்க் போடணும் போட்டுட்டு கணக்கில் சேருது இதெல்லாம் எங்கே சேர்ந்து அவனுடைய சஞ்சித்தம் கர்மத்தில் சேருது இப்போ அவன் இறந்து போகிறான் ஜென்மம் ஆறில் இறந்து போகிறான் இறந்து போனது திரும்ப பேக்கேஜை டிசைன் பண்ணும்போது ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து ஒன்றாவது நிலையில் கவர் பண்ணுறதில்ல நேரம் இல்லாததுனால இப்போ திரும்ப பேக்கேஜ் எடுக்கும் பொழுது ஒருத்தன் வந்து வாழும் பொழுது அவனுடைய புண்ணிய பாப்பங்களும் பதிவாகிறது அவனுடைய ஆசைகளும் பதிவாகிறதுன்னு நாம் பார்த்துருக்கோம் இப்போ இதெல்லாம் அவன் எந்த பிறவில வேணாலும் அனுபவிக்கலாம் அடுத்த பிறவிலையும் அனுபவிக்கலாம் நூறு பிறவி கழிச்சும் அனுபவிக்கலாம்னு பார்த்துருக்கோம் ஆனால் அவனால் கூட இதில் இன்னும் ரெண்டு தத்துவங்கள் உள்ள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஊடுருவி வேலை செய்யலாம் இறக்கும் பொழுது என்ன ஆசை இருந்ததோ அந்த ஆசை அடுத்த பிறவியில் ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேக்கேஜ் எடுக்கிறான் இது வந்து நூற்றுக்கு நூறு ஸ்ட்ரிக்ட் கிடையாது அது வந்து அதிகமான பவரோட இருக்கும் பேக்கேஜ் எடுத்து வைக்கும் பொழுது அந்த பவரோட இருக்கு தூண்டுதே தவிர இவன் அதை விட இன்னொன்னுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்போ இறக்கும் பொழுது என்ன ஆசை இருந்ததோ அது வந்து அடுத்த பிரிவுல ரொம்ப டாமினேட் பண்ணது உதாரணத்துக்கு சொல்ல போனா முதல் நாள் வாழ்க்கை வாழ்ந்தவர் அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் பொழுது ராத்திரி என்ன கணக்கு வச்சுட்டு சரி காலையில் எழுந்திரிச்சு அவரை பார்க்க போகணும் இது இந்த மாதிரி திட்டம் போட்டு தூங்குறாரு சரி சரி நாளைக்கு அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தூங்க போறவர் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் டாமினேட் பண்ணுது ஈஸியா அதுதான் இது வந்து நூற்றுக்கு நூறு கிடையாது இது வாய்ப்பு அதிகம் அதுக்கு சக்தி அதிகம் ரெண்டாவது இதற்கு முன்னால இந்த ஆறாவது பாயிண்ட் பிறவிலோ ஐந்து நாலு மூணு ஏதோ பிறவிகளையோ என்ன ஆசை ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு பார்ப்போம் இப்போ உதாரணமாக ஆறாவது பிறவியில் ஒரு ஆசை மரண சமயத்தில் அவருக்கு இருந்தது அதனுடைய ஸ்ட்ரென்த்து அறுபதுன்னு வைங்க ஆனால் பிறவி நம்பர் மூணில் அவருக்கு வேற ஒரு ஆசை இருந்தது அது வந்து போன பிறவியில் மரண சமயத்தில் இல்லை ஆனால் அந்த பிறவியில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வெறியாக இருந்தது அதனுடைய பவர் தொண்ணூறுன்னு வைங்க <coughs> இப்போ பேக்கேஜ் எடுத்து வைக்கும்போது அந்த தொண்ணூறு வந்து என்ன பிடி என்ன பிடின்னு உழுகும் அவன் பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் ஆனா அது அதிகமாக உழுக்கும் இதை விட இந்த அறுபதை விட அது தொண்ணூறு அதிகமாக உழுக்கும் அது பவர் அதிகம் இவன் எல்லா ஆசைகளையும் இப்படி அவனை போட்டு உழுக்கும் அதுல யாருக்காவது இவன் முக்கியத்துவம் கொடுக்குறான் சரிப்பா இதை நான் பிடிச்சிக்கிறேன் இதை மெயினாக வச்சுக்கிட்டு நான் இந்த பிரிவை வாழ போறேன்ட்டு அவன் எடுக்கிறான் அப்ப என்ன ஒன்னா அந்த ஆசைகள் அதற்குரிய புண்ணிய பாப்பங்கள் அதெல்லாம் வந்து பேக்கேஜுக்கு அதிகமாக குவி ஆரம்பிக்குது கூகுளில் நம்ம எதை போடுறோமோ அது அதிகமாக இருக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் அது மாதிரி இவன் என்ன டிசைன் எடுத்து வைக்கிறானோ அது சம்மந்தப்பட்ட புண்ணிய பாப்பங்கள்லாம் குவி ஆரம்பிக்குது ஸ்க்ரீனில் அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணுறோம் அதில் எது வேணுமோ அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணுறோம் இப்போ பிறகுதான் இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ அந்த ஆசைகளை அனுபவிப்பதற்கு உள்ள குடும்பத்தில் பிறக்கிறான் அதற்குள்ள பெற்றோர்களிடம் பிறக்கிறான் அதற்கு உரிய காலகட்டத்தில் பிறக்கிறான் அதற்கு ஏற்ற குணங்களுடன் தேகத்துடன் மனக்கட்டமைப்புடன் பிறக்கிறான் திரும்ப அந்த கேட்ட ஆசைகள் அவன் மனசுல உற்பத்தி ஆகுது வாழ்க்கை நடத்தான் இப்ப என்ன இயற்கையாகவே அந்த ஆசைகள்ல குற்றம் செய்ய வைக்கும் ஆசைகள்னு வச்சுப்போம் அப்புறமேலுக்கு நன்மை தரும் ஆசைகளும் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிக்க முடியும் நம்ம கணக்கு சுலபமாக நடத்துறதுக்காக என்ன பண்ணுறோம்னா அந்த குற்றங்களை தவறுகளை செய்து செய்து அந்த ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்கிறான் இப்போ இந்த இடத்துல சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இவன் தவறுகளை செய்து அந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்கிறான்னு உலகமும் நினைக்குது இவனும் நினைக்குது அப்படி கிடையாது அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகுறத பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அவன் என்ஜாய் பண்ணா உதாரணமா மூணு வயசு குழந்தை மொபைல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் இன்னைக்கு ஆனா இதே இன்னொரு வீட்டுல பிறந்தவனுக்கு பதினஞ்சு வயசுல தான் கிடைக்குது இன்னொரு பையன் பிறக்கும் பொழுதே பழகும் பொழுதே ஸ்கூட்டி தான் பழகிறான் சைக்கிளை பார்த்தது கூட இல்லை இன்னொரு பையன் இன்னொரு வீட்டில் வாழ்க்கை பூரா சைக்கிளில் தான் போக முடியுது தவிர அவன் மொப்பைட்டு கூட வாங்குறது கிடையாது ஸோ இப்படி வளரும் ஒரே காலத்தில் அப்போ இவன் என்ன நினைக்கிறான்னா நான் தவறுகளை செய்ததால் தான் இந்த நன்மைகளை அடைந்தேன் அதனால இல்லைன்னா இதெல்லாம் செஞ்சிருக்கலன்னா உலகத்தில் இதெல்லாம் அனுபவிக்காம போயிடுவோம் அதனால இதை செஞ்சது தப்பு கிடையாது அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்புறம் இதுக்கு நிரூபணம் என்ன ஆகுது இது உண்மைதான் சாருங்கிறாங்க உலகத்துல பல பேர் அது எப்படிப்பா நீ உண்மைன்னு சொல்ற என்ன பாருங்க அவன் வந்து சின்ன வயசுல தப்பு பண்ணான் வயசான பிறகு பாத்தீங்கன்னா அதே மேட்டர்ல அவன் கஷ்டப்படுறான் ஜெயிலுக்கு போனான் அல்லது ஏதோ சிரமங்களை அனுபவிக்கிறான் நோய் நொடிகள் இருந்தது எதையோ அனுபவிக்கிறான் அப்போ முன்னாடி அவன் வந்து தப்பு பண்ணி ஒரு சௌகரியத்தை அனுபவிச்சான் இப்போ அதனால சிரமப்படுறானே அப்போ பட்ட கஷ்ட தப்புக்கு தானே செய்த தவறுக்கு தானே சிரமத்தை அனுபவிக்கிறான்னா கிடையாது ஏன்னா ஏன் கிடையாதுன்னா செய்த தவறுக்கு தான் நீ இந்த சிரமத்தை அனுபவிக்கிறான்னு சொன்னா செய்த தவறினால் சந்தோஷத்தை அனுபவித்தான் சிறு வயதில் அதனால் வந்த பாவத்தை இப்ப பெரிய வயசுல அனுபவிக்கிறான்னா உண்மையை பார்த்தீங்கன்னா அவன் எந்தெந்த வயசுல எதெல்லாம் அனுபவிச்சா சௌகரியத்துன்னு பார்க்கணும் அதை முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணணும் நீங்க அவன் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அந்தந்த வயசுல அந்தந்த தேதியில ஈவன் தேதியை கூட நம்மளால பாயிண்ட் அவுட் பண்ண முடியும் நல்லா கணக்கு போட்டாங்க அந்த தேதியில அவன் அந்த சௌகரியத்தை அனுபவிக்கணுங்கிறத அவன் ஜாதகத்துல இருக்கிறத பார்க்கும் அப்படின்னா நீ என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னா அவன் உண்மையை சொல்லப்போம் உண்மையை சொன்னோம்னா அவன் அந்த தப்ப பண்ணியிருக்கலன்னா கூட அந்த சௌகரியம் வந்துடும் சார் என்ன சார் சொல்றீங்க இதெல்லாம் பெரிய டூபில் சார் அப்படிதான் தோணும் அவனை தவறு பண்ண போறது இல்லைன்னு சங்கல்பத்தோட வாழ்ந்தான்னா வந்தா வரட்டும் வராட்டி போட்டுன்னு வாழ்ந்திருந்தான்னா அந்த சௌகரியங்கள் அந்த தேதியில் வரும் அது தவிர்க்க முடியும் அப்புறம் ஓ அப்படின்னா நேரம் தப்பு பண்ணாம வாழ்ந்திருந்து அந்த சௌகரியத்தை அனுபவிச்சிருந்தேன்னா இன்னைக்கு சிரமப்பட வேண்டாம்னு சொல்லுங்க பிரச்சனையே இருந்திருக்காது தப்பிச்சிருக்கலாமே அப்படின்னா அதுவும் கிடையாது இந்த தேதியில என்னெல்லாம் சிரமம் வந்துச்சோ அதெல்லாம் லிஸ்ட் அந்த தேதியில அந்த சிரமம் வரும் அது எப்படி சார் வரும் தப்பு பண்ணாதானே வரும் அது எப்படியோ வரும் இப்போ ரோட்டில் நடக்கிற ஆக்சிடென்ட்லாம் தப்பு பண்ணவனுக்கு மட்டும்தான் ஆக்சிடெண்ட் நடக்குதா ஒரு பைக்கில் லாரியும் போகுது இப்போ பைக்கார மேலே தப்பே இல்லை நல்ல ஏன் நாயே சொல்லுது போலீஸே சொல்லுது கவர்மெண்ட்டே சொல்லுது சட்டமே சொல்லுது பைக்காரன் சரியாக தான் போனால் லாரி டிரைவர் தான் தண்ணி போட்டு ஓட்டுனாருங்க இப்போது பைக்குக்காரன் மேலே தப்பே இல்லை சரியாக தான் வண்டி ஓட்டியிருக்கா அதுவும் நல்ல காரணத்துக்காக வண்டி ஓட்டியிருக்கா யாருக்கோ ஒருத்தர் உதவி பண்ணுறதுக்காக வண்டி ஓட்டியிருக்கா அவனும் உத்தம புத்திரன் தப்பே பண்ணதில்ல மீடி சிகரெட்டு கூட குடிச்சதில்ல தண்ணி அடிச்சதில்ல அசைவம் சாப்பிட்டதில்ல உருளைக்கிழங்கு நிலக்கடலை வெங்காயம் பூண்டு கூட சாப்பிட்டதில்லை சுத்தமான ஜெயில் பிறவி அவரு சம்பாதிச்சதுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தான தர்மம் பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட உத்தம புத்திரன் ஏன்னா ஆக்சிடென்ட்ல வந்து இப்ப கைகால் முடிஞ்சு வந்து ஐசியூல படுத்திருக்கிறாரு ரோட்லயே ரொம்ப ஓரத்துல தான் போயிருக்கிறாரு அதுவும் லாரியை பார்த்தாலே அவர் நிறுத்திடுவார் பைக்கை ஒரு காலில் ஊனிட்டு நிற்பார் லாரி போனது தான் போவார் இப்படிப்பட்ட மிஸ்டர் ஸ்ட்ரிக்ட் அவர் அவர் பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறாரு இப்போ என்ன ஏற்பட்டது அப்படின்னா இதெல்லாம் வந்து விதி அதனால நடக்கிற ஆக்சிடென்ட்ல தப்பு பண்ண ஆக்சிடென்ட் நடக்கிறது இல்லை எதிரி தப்பு பண்ணாலும் ஆக்சிடென்ட் நடக்குது அப்போ அப்போ இது என்ன அந்தந்த தேதியில் வர வேண்டியது வரும் அதனால நீ தப்பே நம்ம வாழ்ந்திருந்தாலும் இந்த பிறவியில வர வேண்டியது வரும் வர வேண்டிய கஷ்டங்கள் வரும் ஜெயிலுக்கு போகணும்னா போக வேண்டியிருக்கணும் அவமானம் வரணும்னா வரும் நஷ்டம் வரணும் ஏமாற வேண்டியிருக்குன்னா ஏமாற வேண்டியிருக்கும் விபத்தை சந்திக்கணும்னா விபத்து நடக்கும் கேன்சர் வரணும்னா கேன்சர் வரும் எல்லாம் வரும் இதெல்லாம் சில வருடங்களுக்கு முன்னால் அல்லது இந்த பிறவியின் சில சிறிய வயதில் வாழ்ந்த வாழ்க்கை விதத்தில் நடந்த தவறுகளால் செய்த தவறுகளால் வந்தது அப்படின்னு சம்மந்தம் கிடையாது இதெல்லாம் ஏன் வந்ததுன்னா இந்த பிறவியில் இந்தந்த சம்பவம் இந்தந்த வயதில் இந்தந்த சம்பவங்களை சிரமங்களை சந்திக்கணும்னா அவங்களுடைய விதியில் இருக்க அது வரும் அப்படின்னா தப்பு பண்ணினாலும் கஷ்டம் வருது தப்பு பண்ணலை அப்படின்னாலும் கஷ்டம் வருது அப்படின்னா சரி இந்த தப்பு பண்ணியே வாழ்ந்துட்டு போய்க்கலாமே தாராளமாக வாழ்க்கை வாழ்ந்துக்கோ இதுக்கு தான் உங்க சொல்லியாச்சு இப்போ வர்ற சிரமங்கள்லாம் முன்பிறவியினுடைய தவறுகளால் வந்தது அப்புறம் இப்ப பண்ற தவறுகளுக்கு கஷ்டம் வரும் கட்டாயமா அடுத்த பிறவியில் வரும் அடுத்த பிறவியில் தான் வரும் அடுத்த பிறவியில் வந்து தீரும் இதையும் தவிர தவிர்க்க முடியாதா அடுத்த பிறவின்னு சொன்னா என்ன அடுத்தடுத்த பிறவிகளில் அது இம்மிடியட்டா அடுத்த பிறவியா இருக்கலாம் அல்லது சில பிறவிகள் தாண்டியா இருக்கலாம் ஆனா அதே அளவுக்கு கஷ்டத்தை உனக்கு கொடுப்பதற்கு உள்ள கட்டமைப்புகளுடன் அது வந்து சேரும் கொடுத்து காட்டும் தவிர்க்க முடியும் அப்போ அதுல என்னன்னா இன்னொன்று அந்த ஆசைகள் எடுத்து வைக்கிறார் பாருங்களேன் அப்போ அந்த ஆசைகளுக்கு உரிய கட்டமைப்புகள் தொடர்ச்சி உள்ளதாக இருக்கும் அதுக்குள்ள ஒரு நியத்திகளுடன் கட்டமைக்குது தான் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அந்த தொடர்ச்சியுடன் இந்த கர்ம விதி கட்டமைக்கிறதுனால நமக்கு என்ன காட்சி தோணுதுன்னா இந்த பிறவியில் செஞ்சதுக்கு இந்த பிறவியில் வந்த மாதிரி தோணும் ஏன்னா கர்ம பலன்களும் கூட பல நியத்திகளை பின்பற்றி தான் பலனை கொடுக்குறது அதுவும் திடீர் திடீர்னு வந்து கொடுக்க முடியாது உதாரணமா அடுப்புல நெருப்பு எரியுது அப்படின்னா யாரோ ஒருத்தர் போய் அந்த இக்னைட்டரை பற்ற வைக்கணும் அல்லது தீப்பெட்டியை ஏற்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணணும் ஸோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி தான் அது நெருப்பை கொடுக்க முடியும் திடீர் திடீர்னு இவர் போய் வந்து அந்த இடத்துல இருக்கிற அழுக்கு துணியை மடித்து வச்சாரு ஸ்டவ் எரிய ஆரம்பிச்சிருச்சு சார் இப்படிலாம் வந்து சம்பந்தம் இல்லாமல் இந்த கர்ம நியத்தி பவர்ஃபுல் தான் கர்ம நியத்திகள்கிட்ட ஒரு சக்தி இருக்குன்னா கூட சம்பந்தம் இல்லாமல் பலனை ஏற்படுத்த முடியாது அதுவும் சம்பந்தத்தை எதிர்பார்க்கிறது ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ உண்மையை போனா அந்த தேதியில் அந்த அடுப்புல நெருப்பு எரியணும் இவர் கையை சுட்டுக்கணும் அந்த தேதியில கை சுட்டுக்குது அப்படின்னா அந்த தேதியில கை சுட்டுக்கிட்ட அன்னைக்கு பார்த்தா கை சுடணும்னு விதி இருக்கும் வேற வழியே கிடையாது அவர் கையை சுட வைக்கிறதுக்கு கூட இந்த கருமணி ஏற்றி ஒரு ஸ்டவ்வை தேடுது ஒரு தீப்பெட்டியை தேடுது இவனை போய் பற்ற வைக்க வைக்குது ஸோ பொருத்தமான முன் கருமங்களை நடத்தி தான் அதை அந்த பலனை கொடுக்க முடியும் எட்டு பதினஞ்சுக்கு இவர் கை சுடணும்ட்டு இருக்கு இப்போ பார்த்தா இவர் ட்ரெஸ்ஸை மடித்து வச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா கை சுடுமானா சுடாது அப்படின்னா கர்ம நியத்தி என்ன பண்ணுதுன்னா இவரை ஆஹா இவர் தலையில போடுறது புத்திய ஆஹா நான் தண்ணி சுட வைக்கணும்னு நினைச்சா மறந்துட்டனே குளிச்சுட்டு நான் போகணும் நான் துணி மடிச்சு வச்சுட்டு இருக்க மறந்து போய் வெந்நீர் போட மறந்துட்டனே அப்படின்னு போய் வெந்நீரை போடுறாரு வழக்கமா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் வைக்கிறவர் இன்னைக்கு என்னமோ ஆமாம் போய் இது எங்கே பிளக் பாயிண்ட்டு என்ன சரி விடு இன்னைக்கு இதில் வச்சுட்டு போயிடுவோம்னு போய் பத்த வைக்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து கர்ம நியத்திகள் அவரை சிந்திக்க வைக்குது இவர் நினைச்சுக்கிறார் நான் சிந்திக்கிறேன் அப்படி கிடையாது கர்ம நியத்திகள் என்ன பண்ணுதுன்னா அந்த எட்டு பதினஞ்சுக்கு இவர் கையை சுடணுங்கிற பலனை ஏற்படுத்துறதுக்கு பொருத்தமான முன்கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அதுக்கு அதுக்கு இவர் பேக்கேஜும் அனுமதிக்கணும் இவர் வாழ் லைஃப் ஸ்டைல் அனுமதிக்கணும் இவருடைய புத்தி மன மனதினுடைய சிந்திக்கும் விதம் அனுமதிக்கணும் அதுக்கெல்லாம் செட் பண்ணிட்டு அதுக்கு இடையில ஒரு தீர்வு அதை கண்டுபிடிச்சு இவரை போய் ஸ்டவ் ஆன் பண்ண வைக்குது ஸ்டவ் எரிய போகும்போது பாத்திரத்தை எடுக்க போகிறாரு தவறி போய் கை சுட்டுக்கிட்டார் ஸோ இப்படி அது அது ஒரு ட்ரிக் கண்டுபிடிக்குது அதுக்கு முடியும் இப்போ எப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் ஆகி வந்த பிறகு ஒரு குழந்தைக்கு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு இது எப்படி கரெக்டா இந்த முயல் போகுது கரெக்டா பாம்பு வந்து அது தலை மேல உழற மாதிரி இருக்கே அப்படின்னா பார்க்கறவனுக்கு அதுல அதிசயம் இருக்கு ஆமா ஆனா அந்த அதிசயத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த சாஃப்ட்வேர் டெக்னீஷியனுக்கு சிரமம் இல்லை அவருக்கு தெரியுது பல ஆயிரம் ஃபேக்டர்ஸை கண்ணு முன்னால் வச்சுக்கிட்டு இதை இப்படி பண்ணுனா அப்படி பண்ணுனா பண்ணிடலாம் அப்படின்னு அவருக்கு தெரியுது இப்படிதான் கர்ம நியத்திகள் வேலை செய்யுது பல ஆயிரம் நமக்கு வந்து அதிசயமா இருக்கு ஆனால் கர்ம நியத்திகளுக்கு அது கஷ்டம் இல்லை அது பல பல பல கட்டமைப்புகளுக்குள்ள ஒரு வாய்ப்பை கண்டுபிடிச்சு அது செட் பண்ணிடுது அதுதான் கர்ம நியத்திகள்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க இது வந்து சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ்ட்டை ஈக்குவல் பண்ணால் முடிஞ்சு போயிடுச்சு அது இவர் என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறாரோ தலையில் அதை தான் அவரும் பண்ணுறார் இவருக்கு ஒரு பிரச்சனை ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியுதுன்னா அதுக்கும் தீர்வு கண்டுபிடிக்க முடியும் வேற ஒன்றும் இல்லை இதே டெக்னாலஜிஸ்ட்டு அது ஒரு டெக்னாலஜிஸ்ட் அது கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்தா உண்மையில் என்னென்னா பூர்வ ஜென்மம் தானே தவிர இது இந்த பிறவிக்கு உள்ளது கிடையாது ஆனால் இந்த பிறவிக்கு உள்ளதை போல காட்சி தரும் அப்படி காட்சி தருமாதிரி தான் அடைய அமைக்க முடிகிறது அமைக்கும் அது அப்படி அமைப்பதனால்தான் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற பிரத்யேக விஞ்ஞானமா இல்லை பராக விஞ்ஞானம் பராக விஞ்ஞானம்ங்கிறது சாத்தியம் அது அப்படி இந்த சம்பந்தம் இருப்பதை போல இங்கு ஏற்படுத்த வேண்டி இருக்கிறது அப்படி ஏற்படுத்துவதால் தான் இந்த புற அறிவியல்ங்கிறது உண்மையாக இருக்கிறது உண்மையை போல காட்சி தருகிறது இல்லைன்னா இந்த சயின்ஸுங்கிறது இம்பாசிபிளாக இருக்கும் அது பாசிபிலிட்டி இல்லாமல் போயிருக்கும் ஏன்னா அந்த சம்பந்தம் இருக்காது நெருப்பை தொட்டால் சுடுங்கிறது கூட நமக்கு வந்து உண்மையாக இருக்க முடியாது சயின்ஸில் புவியீர்ப்பு விசைங்கிறது சயின்ஸுக்கு உண்மையாக இருக்க முடியாது அப்போ சயின்ஸுங்கிறது ஒன்று வந்திருக்கவே முடியாது இந்த இடத்துல என்ன என்ன விஞ்ஞானம் அல்லது எக்ஸ்ட்ரோவர்ட் சயின்ஸ் புற அறிவியல் ஸோ இந்த புற அறிவியல்ங்கிறது காட்சிக்கு வரது காரணமே இந்த கர்ம நியத்திகள் அந்த நியத்திகளை ஃபாலோ பண்ணுறதுனால இது இப்படி நமக்கு காட்சி தெரிகிறது அப்படி ஓகே அடுத்த கேள்வி இதுலேயே இது சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது என்னன்னா பல பேர் சொல்கிறாங்க பெற்றோர்கள் செய்த தவறு தாத்தா பாட்டன் செய்த தவறுகள் செய்த பாவங்கள்லாம் எனக்கு வருது அல்லது குழந்தைகளுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அப்படி கிடையாது இதில் என்னென்னா இந்தியாவில் மதமாற்றம் செய்யும் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் சில கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் முடிக்கிறாங்க ஏன்னா இந்தியாவில் ஆசியாவில் குறிப்பாக ஆசியா பூரா ரொம்ப அதிகமாக இந்தியாவில் முன்பிறவி மறுபிறவி பற்றிய கருத்து ஆழமாக வேறுபட்டு இருக்கிறது இதுதான் இந்த கரும ஞானத்தில் முன்னோர்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க அவங்கெல்லாம் மிக மிக திறமைசாலிகளாக பெரிய ஞானிகளாக இருந்ததால் அந்த கருத்து இன்னமும் வந்து இந்த உண்மை தெரிஞ்சவங்க அதிகமாக இல்லைன்னா கூட அந்த கருத்தினுடைய தாக்கம் இன்னைக்கு நாடு பூரா எல்லார்ட்டையுமே இருக்கு சாதாரணமாக ஆன்மீக வகுப்புக்கே போகாதவங்களுக்கு கூட முன்பிரிவு மறுபிரிவு விஷயங்களில் பெரிய நம்பிக்கை இல்லை ஞானம் இல்லைன்னா கூட அவனுக்கும் ஏதோ ஏழு ஏழு பிறவிக்கு நான் இன்னும் உங்களை தான் கல்யாணம் பண்ணணும் என்ன பாவம் பண்ணணும் தெரியும் கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு புலம்புறத நம்ம பார்க்குறோம் அல்லது சந்தோஷப்படுறப்பையும் நான் என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல நான் உன்னை கல்யாணம் பண்ணேன் எனக்கு நல்ல வேலை கிடைச்சேன் அப்படின்னு சொல்றத பாக்குறோம் சின்ன வயசுலயே அவனுக்கு லவ்வை தவிர வேற ஒன்றும் தெரியறது அவங்க கூட சொல்றா இன்னொரு பிறவிலையும் நான் உன்னை தாண்டி கல்யாணம் பண்ணணும் ஆமாண்டா நானும் இன்னும் பத்து பிறவியும் உன்னை தாண்டா கல்யாணம் பண்ணணும் சும்மா அந்த வயசுல அவனுக்கு கடவுளும் முக்கியம் இல்லை முன்மறு பிறவிகளை பத்தி அவன் சிந்திக்க தயார் ஆனா அந்த உணர்ச்சி வசத்துல அதெல்லாம் வர்றது ஏன்னா ரத்தத்துல ஓடிட்டு அந்த அளவுக்கு இந்த கருத்துக்கள் தாக்கம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதெல்லாம் இந்த வெளிநாட்டு மதத்துக்காரங்க பார்க்குறாங்க கிறிஸ்தவ முஸ்லீம் போதகர்கள் பார்க்குறாங்க அப்பா இந்தியாவில் முட்டால் கூட இப்படி பேசுகிறான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவன் வந்து முன்பிறவி இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்கு தயார் இல்லை மறுபிறவி இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்கு தயார் இல்லை ஆனால் இவன்கிட்ட நான் வந்து என்னுடைய மதத்தை கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்னா இவன் கேள்வி கேட்குறான் அப்படின்னா எனக்கு வந்து நான் தப்பே பண்ணல எனக்கு வந்த கஷ்டத்துக்கு என்னையே காரணம் அப்படின்னு இப்போ ஃபாரின்ல வெளிநாட்டு குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் கேள்வி கேட்டால் அவன்கிட்ட ஒரு பிறவி தியரியை வச்சுக்கிட்டு பதில் சொல்ல முடியுது அவன் அம்மா அப்பா கூடயும் வாழறது கிடையாது ஏன்னா அவனுக்கு இப்போ வந்து ஒரு அம்மா கூட வாழறன்னா அந்த அம்மா வந்து பத்து அப்பா மாறியாச்சு இப்போ பத்தாவது அப்பா கூட இருக்கிறாரு அல்லது ஒரு அப்பா கூட வாழறாருன்னா எத்தனையோ அம்மா மாறியாச்சு அல்லது இப்போ அம்மா அப்பாவோ யாருமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஸோ இது போல பல சூழ்நிலைகள் அவனுக்கு வந்து ஒரு பிறவிங்கிறதுலயே இன்னும் பிரச்சனை தெரியல அவனுக்கு முன்பிறவி மறுபிறவிலாம் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவனுக்கு அப்புறம் என்னன்னா இந்த பெற்றோர் செஞ்ச பாவம் இவனுக்கு வரும்னு சொன்னாக்கா அந்த நாட்டில் எடுபடாது ஏன்னா அப்பா அவனை பார்த்ததே இல்லை அவர் செஞ்ச பாவம் எனக்கு எங்கே வரும்னா அவனுக்கு வாய்ப்பு இல்லை அம்மாவையும் பார்த்ததில்ல அப்பாவையும் பார்த்ததில்லன்னு வாழறவங்களும் அதிகமாக இருக்காங்க இவங்கள்ட்ட இந்த மாதிரி கேள்விகளை பதில் சொல்ல தேவையே இல்லை இந்த மாதிரி பதில் சொல்லவும் முடியாது ஆனால் இந்தியாவில் என்னென்னா சூழ்நிலை அப்படி இல்லை வாழ்க பூரா அம்மா அப்பாவை கட்டிக்கிட்டாடா வாழ்க பூரா தாத்தா பாட்டியை கட்டிக்கிட்டாடா செத்த பிறகு விட மாட்டேங்கிறா அவருக்கு வந்து புண்ணியதானம் பண்ணு தர்ப்பணம் பண்ணு தேவசம் பண்ணு அது பண்ணு இது பண்ணு அப்படிங்கிறா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு சாகிற வரைக்கும் இவரால் தான் சார் நல்லா இருக்கு இவரால் தான் சார் நல்லா இருக்கு இவர் செஞ்ச புண்ணியம் நான் நல்லா இருக்கேங்கிறா ஸோ இதெல்லாம் அவங்க வந்து செட்டில் பண்ணி இதெல்லாம் பயன்படுத்தி இவனை வந்து கொண்டு வரணும் இல்லைன்னா கொண்டு வர முடியாது அதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து முன்பிரிவு மறுபிரிவில் நம்பிக்கையும் கிடையாது கிறிஸ்தவ முஸ்லீம்காரங்களுக்கு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அப்படின்னா இவன் கேள்வி கேட்குறான் இந்தியாவில் ஆசியாவில் கேள்வி கேட்குறான் என்ன கேட்குறான்னா சார் பிறவி ஒன்றுன்னா எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது நான் தப்பே பண்ணல அப்படிங்கிற இப்போ இவங்க வந்து முன்பிரிவில் நீ செஞ்சதுன்னு பதில் சொல்ல தயார் இல்லை இதெல்லாம் கடவுள் கொடுத்தாருன்னு சொன்னால் கடவுள் ஏன் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாருங்கிறான் ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கறதெல்லாம் இந்தியாவில் தான் ஃபாரின்லாம் இவ்வளோ கேள்வி கேட்க மாட்டான் சட்டம் போட்டால் பயந்துப்பான் அவ்வளோதான் நீ வந்து இதை ஒத்துக்கலன்னா நான் உன்னை மதத்திலேருந்து விலக்கி வச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துனா அல்லது அரசியலுக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அங்கே ஆட்சிக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அப்போ அந்த படத்தெல்லாம் காட்டி பயமுறுத்தினா அவன் சரண்டர் ஆயிடும் இந்தியாவில் அப்படிலாம் சரண்டர் ஆகுறதில்ல இந்தியாவில் எதை சொல்லி பயமுறுத்தினாலும் எவனும் பயப்பட மாட்டேங்கிறான் ஏன்னா இங்கே உள்ள கட்டமைப்பு இப்படி இருக்குது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பதிலும் சொல்லணும் பதில் சொல்லி ஆகணும் அதே சமயம் முன்பிறவி மறுபிறவியை கணக்கில் கொண்டு வரக்கூடாது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவன்கிட்ட இருக்கிற ஒரு வீக் பாயிண்ட் பிடிச்சிக்கிறாங்க ஏன்னா வாழ்க்கை பூரா அம்மா அப்பாவை பிடிச்சிக்கிறான் அம்மா அப்பாவை பாராட்டுறேன் இவங்களால நான் நல்லா இருக்கேன் இவங்களால நான் கெட்டு போனேன் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் அம்மா அப்பாவை காரணம் கட்டுற பழக்கம் இருக்கு ஸோ இந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெற்றோர்கள் செஞ்ச பாவம் உனக்கு வந்துடுது தாத்தா பாட்டன் செஞ்ச பாவம் உனக்கு வந்துடுது அப்படின்னு ஒரு கனெக்ஷனை காட்டி செட்டில் பண்ணிடுறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம பசங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயோ அப்பா அம்மா செஞ்ச பாவம் உண்டுதா அப்படின்னு இதையும் மீறி அடுத்த கேள்வி கேட்கலாம் ஏன் அவன் பாவம் செஞ்ச அவங்க பாவம் செஞ்ச எனக்கு ஏன் ஒன்றா இதை என்ன அப்படின்னா கடவுள் பிறக்கும் போதே என்ன அந்த வீட்டில் பாவம் செய்யாத வீட்டில் பிறக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கலாம் இந்த அடுத்த கேள்வி கேட்க தெரியாம வந்துடுறாங்க பாத்திரி இப்படி சொல்லிட்டாரு எங்க அப்பா அப்பா செஞ்ச பாவம் எனக்கு வந்துச்சாமா அழிமுஞ்சி கேள்வி கேட்க வேண்டியதானே பதிலுக்கு அப்படின்னா கடவுள் என்ன நல்ல வீட்டில் பல பேர் வந்து பாவம் செய்யாதவங்க வீட்டில் பிறந்திருக்காங்க அப்போ கடவுள் தான் பிறக்க வைக்கிறாருன்னா என்னை மட்டும் அந்த பிறக்க வைக்க வேண்டியது ஏன் இந்த லூசு போய் வீட்டில் பிறக்க வைக்கணும் அப்புறம் அவர் செஞ்சு பாவம் எனக்கு ஓடணும் ஏ கடவுளுக்கு என்ன அறிவு கிடையாதா என்ன மட சம்பளனியாக இருக்கிறாரு அப்படி கேட்கலாம் கேட்டால் பதில் கிடையாது அப்புறம் நீ வந்து நீ கிறிஸ்தவராக இல்லை நீ இந்துவா இருந்த அல்லது முஸ்லீமா இருந்த அல்லது புத்தனா இருந்த அதனால உனக்கு பாவம் வரும் உன்னை கடவுள் தூக்கி நரகத்துல போடுவாரு அப்ப கிறிஸ்தவனா இருந்தா அவனுக்கு எல்லாம் புண்ணியம் வரும் அவன் சொர்க்கத்துக்கு போவான் அப்ப செவனியர் கடவுள் என்னை பிறக்க வைக்கும் பொழுதே ஒரு பீட்டர் வீட்டுல பிறக்க வச்சிருந்தா பிரச்சனையே இல்லாம போயிருக்கும் சுப்பிரமணிய வீட்டில் பிறக்க வச்சதுனால தான் நான் முருகனை கும்பிட்டேன் ஏய் அந்த கடவுள் எதுக்கு இந்த பார்ஷியாலிட்டியை எங்கிட்ட காட்டினாரு பிறக்கும் பொழுதே அந்த வீட்டில் பீட்டர் வீட்டில் பிறக்க வச்சிருக்கலாம் நானும் சொல்றதுக்கு போயிருப்பேன் ஏன் தேவையில்லாம என்னை கொண்டு வந்து இங்க பிறக்க வச்சு என்ன நரகத்துல தரணும் இல்ல இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை இப்போ கூட லேட்டு கிடையாது நீ பீட்டரை மாறிக்கணும் நீ ஏன் பீட்டர் வீட்டில் பிறக்கணும் ஏன் பீட்டர் ஆகிட்டு நீ சொல்றதுக்கு போயிடலாம் அப்படிங்கிறார் பாதிரி அப்ப நான் என்ன கேட்கணும் அப்படியா அப்படின்னா நல்ல வேலை சார் நீங்க என்னை காப்பாத்திட்டீங்கன்னு ஒரு ஏமாளியா இருந்து சொல்லலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்து அது சரி சார் நான் மாறதா மாற வேண்டாமாங்கிறத அப்புறம் பேசுவோம் ஏன் கேள்வி என்னன்னா நான் ஏன் சுப்பிரமணிய வீட்டில் பிறக்கணும் அப்புறம் மாறணும் இந்த கடவுளுக்கு உண்மையிலேயே அறிவாக இருந்தாங்கன்னா இவர் உண்மையிலே அவரை வழிபட்டாதான் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்குன்னா இந்த கடவுளுக்கு அறிவு இருக்கிறது உண்மைன்னா பிறக்கும் போதே பீட்டர் வீட்டில் பிறக்க வச்சிருக்கலாம் தேவையில்லாம சுப்பிரமணிய வீட்டில் பிறந்து நானும் அந்த பழக்கத்தில் மாட்டிக்கிட்டு அப்புறமேலுக்கு நான் ஏன் அதை விட்டுட்டு இதுக்கு வரணும் கடவுளுக்கு உண்மையிலேயே கருணை இருக்கிறது உண்மைன்னா உண்மையிலேயே அன்பு இருக்கிறது உண்மைன்னா உண்மையிலேயே அறிவு இருக்கிறது உண்மைன்னா இந்த நிலைமையில பார்த்து முன்னாடியே போட்டிருக்கலாம் ஏன்னா ஒரு அன்பு உள்ளவர் கருணை உள்ளவர் முன்னாடியே பீட்டர் வீட்டில் பிறகு வச்சிருந்தா எனக்கு பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும் அப்படின்னு கேட்க தெரிஞ்சா அறிவாளி கேட்க தெரியலன்னா அழுதுட்டோம் பாதிரி சொல்லிட்டாரு எங்க ஃபாதர் சொல்லிட்டாரு நான் வந்து பீட்டரா மாறினாதான் சொர்க்கத்துக்கு போகலாமா இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவோம் இதெல்லாம் அறிவு எவ்வளவு இருக்குங்கிறது இல்லை இதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம சாஸ்திரம் படிக்காததுனாலயோ இல்லை என்ன காரணத்தினாலயோ தெரியல நம்ம வீட்டு பெரியவர் கூட பொள்ளாச்சியில் இருக்கிறவரு இப்படி சொல்லிவிட்டார் இதெல்லாம் அம்மா அப்பா செஞ்சது பிள்ளைங்களுக்கு போகுது தாத்தா பாட்டை செஞ்ச பாவ புண்ணியங்கள்லாம் குழந்தைகளுக்கு பிரிஞ்சு போகுது இதெல்லாம் ஒத்துக்க முடியாது ஏன்னா அம்மா அப்பையவே பார்க்காத ஒருத்தன் எங்கேயோ அனாதை இல்லத்தில் வாழ்ந்துட்டு இருக்கா இல்லை யாரோ ஒருத்தர் வீட்டில் வளர்ந்துட்டு இருக்கிறான் இன்னும் அந்த அம்மா அப்பா சாகலை அவங்க பாவம் பண்ணிட்டு இருக்காங்க எங்கேயோ இவங்களுக்குள்ள இல்லை அவங்களுக்கு அம்மா அப்பாவுக்கும் பையன் இருக்குன்னு தெரியாது பையனுக்கு அம்மா அப்பா எங்க இருக்கான்னு தெரியாது எங்கேயோ பிரிஞ்சு போய் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க குப்பை தொட்டியில வளர்ந்துட்டு இருக்கான் இப்போ அந்த அம்மா அப்பா பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பெரிய கிரிமினலா இருக்கிறாங்க இப்போ என்னன்னா அந்த அம்மா அப்பா டிக்கெட் வாங்கின பிறகு அந்த பாவம்லாம் எங்க போவோம் இந்த பையனு வரும் என்ன அநியாயமா இருக்கு அம்மா அப்பா பார்த்ததுல ஆனா இவன் நல்லவனா இருக்கான் இவன் நல்ல கருணை உள்ளவனா இருக்கிறான் நிறைய நல்லா காரியம் பண்றான் இவன் பார்க்காத அம்மா அப்பா கிரிமினல் வாழ்க்கை வாழறாங்க அவங்க புண்ணிய பாவம் இல்லை இவனுக்கு இவங்களுக்கு வரும்னா இது வந்து முத்துக்கு ரெண்டாவது அம்மா அப்பா பெரிய பாவம் பண்ணி புண்ணியம் பண்ணி வச்சுட்டு செத்து போயிட்டாங்க நான் பார்த்தது இல்லை அந்த பாவம் புண்ணியம் எனக்கு வருதுன்னா இதையும் என்னால் ஒத்துக்க முடியாது இதெல்லாம் என்ன சார் அப்புறம் இன்னொன்று அக்கௌண்ட் இடிக்கிற இடம் ஒரு ஆள் அம்மா அப்பா வந்து நிறைய புண்ணிய பாவம் சாரி சாரி பாவம்னே கணக்கில் வைப்போம் இப்போ ஏகப்பட்ட பாவத்தை சம்பாதிச்சு வாழ்ந்துருக்காங்க கொடூரமான பாவத்தெல்லாம் சம்பாதிச்சு வச்சு வாழ்ந்துருக்கிறாங்க இப்போ என்னன்னா அந்த அம்மா அப்பாவுக்கு குழந்தைகளே இல்லை அந்த கப்பலுக்கு அம்மா அப்பாவே இல்லை அந்த கப்பலுக்கு குழந்தையே கிடையாது இன்னும் பிரச்சனையே இல்லை என்ன அவங்களுக்கும் குற்ற உணர்ச்சி கிடையாது சாதாரணமாக தப்பு பண்ணுறவனுக்கு குற்ற உணர்ச்சி வருது இது என்னடா இவர் வேற சொல்லிட்டாரு தப்பு பண்ணது பண்ண தப்பு வந்து குழந்தைகளுக்கு போகுமாமா நம்ம குழந்தைங்க மேலே வேற நமக்கு ஆசை இருக்குது இது வேற இந்த தப்பு இந்த பாவம் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சிவனையும் குறைக்கணுமோ அப்படின்னு ஆசை வரும் அதுக்காக கொஞ்சம் தப்பை குறைச்சிப்போம்ப்பா இந்த மனசு இருக்குங்கிறதுனால தான் எங்களை இப்படி விளக்கம் சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறாங்க ஸோ அப்படின்னா தப்பு பண்ண மாட்டான்ட்டு ஆனால் இப்போ என்னன்னா அந்த குழந்தை பிறந்த குழந்தைய தூக்கி எழுதிட்டு போயாச்சு இப்போ குழந்தைய கண்டு முன்னாலும் இல்லை அவன் உயிரோட இருக்கானா இல்லையானே தெரியல அப்போ இந்த அம்மா அப்பாவுக்கு தப்பு செய்யறதுக்கு இன்னும் அதிகமாக தைரியம் வரும் இல்ல இல்ல எங்கேயோ இருப்பான்ல அவனுக்கு கஷ்டம் போயிடுன்னு நினச்சா பண்ண மாட்டான் நம்ம குழந்தைய தூக்கி எறிஞ்சோம் ஆனால் எங்கேயோ இருக்கான் அவன் எப்படி இருந்தான் என்னன்னு தான் நான் பல நேரம் நினைக்கிறேன் ஆனால் ஒரு சில நேரம் என்ன தோணுதுன்னா ஒருவேளை இந்த பாவம்லாம் அவனுக்கு போச்சுன்னா கஷ்டப்படுவான் நம்ம மூத்த எங்கேயோ இருந்துட்டு கஷ்டப்பட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒருவேளை தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால சொல்கிறேன் அதனால சொல்கிறேன் சரியா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அவங்க அவங்களுக்கு குழந்தையே இல்லை இவன் என்ன நினச்சி முடிவு பண்ணிட்டாங்கன்னா சரி நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தில் குழந்தை பெற்றுக்கிட்டோம்னா தப்பு பண்ணாக்க குழந்தைக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயம் வரும் ஏய் இங்கே வருட செல்லும் நம்ம ஒன்று முடிவு பண்ணிடுவோம் நம்ம குற்ற உணர்ச்சியே வேண்டாம் சரி வந்து நம்ம குழந்தைய பெற்றுக்க வேண்டாம் என்ன குழந்தை பெற்றுக்கிட்டா தானே பயம் வருது நமக்கு குழந்தைய பெற்றுக்க வேண்டாங்க ஆமாங்க ஆமாங்க நீங்கள் பெரிய அறிவாளி நான் நல்ல வேலை உங்களை கல்யாணம் பண்ண இப்படி ஒரு அறிவு குழந்தை கல்யாணம் பண்ணதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி ஒரு ஐடியா வந்துருச்சு செவனே நம்ம ரெண்டு பேரும் வந்து கருத்தரை பண்ணிட்டு தப்பு நிறைய பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போகலாம் நம்ம குழந்தைக்கு போகாது நமக்கு வராது அப்பா பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் கரு தலையை பண்ணிட்டான் இப்போ என்ன பண்ணுறது இவனுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னா இவன் என்ன இவங்க சொல்ற தீரிப்படி இவன் எவ்வளவு வேணாலும் தப்பு பண்ணிக்கலாம்னு யாருக்கும் போகாது குருஜிகிட்ட போய் சந்தேகம் கேட்டாங்க குருஜி நீங்க உங்க கிளாஸ் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது நல்ல வேலை உங்க கிளாஸ்க்கு வந்தேன் நீங்க தான் எனக்கு தெய்வம் நல்ல வேலை எங்களை காப்பாத்திட்டீங்க ஏன்பா என்னாச்சு நீங்க சொன்னதுலேருந்து நாங்கள் நாங்கள் நிறைய தப்பு பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தோம் சரி சரி இப்போ என்ன தப்பு பண்ணுறதுலன்னு முடிவு பண்ணிட்டீங்களா பரவாயில்ல நான் பாடம் நடத்துறது நல்லதா போச்சு இல்லைங்க குருஜி நாங்கள் வேற ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டோம் என்ன டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் வந்து குடு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டோம் கருத்தடை பண்ணிட்டோம் ஏன் அப்படி ஏன்னா குழந்தை தானே அவனுக்கு பாவம் போகும் குழந்தை இல்லைன்னா பிரச்சனையே இல்லையே இப்போ குருஜி பிச்சுக்கிட்டேன் இது என்னடா பிரச்சனை புது பிரச்சனையா இருக்கு இல்ல இல்ல நில்லு நில்லு நில்லு போயிடாத போயிடாத என்னங்க குருஜி அந்த பாவம் என்ன தெரியுமா ஆகும் என்னங்க குருஜி ஆகும் இந்த சமுதாயத்துல எல்லாருக்கும் போகும் ஆஹா அப்படா ரொம்ப நல்லது எனக்கு வராது இல்ல எவ்வளவு அனுபவிக்கிறோம் ஓப்பா எல்லாம் கிச்சடி எல்லாம் வந்து தப்பு தப்பான போதும் இதெல்லாம் என்ன சொல்றது நம்ம கொண்டு புரியல அவங்கவுங்களுக்கும் மனசாட்சி இருக்கு சாஸ்திரம் இருக்கு சாஸ்திரத்தை பிடிங்கிறத தவிர நம்ம பல விஷயம் சொல்ல முடியாது இங்கே நான் சொல்கிறேன் இதையும் வந்து வெளியில் நான் சொல்லலாம் எனக்கு தேவையில்லை தேவையில்லை அவனுக்கு அறிவு தான் புரிஞ்சுக்கிறா அறிவியலே தூக்கி போட்டு போகிறான் அவன் பாவத்தை அவன் அம்மா அனுபவிக்கிறான் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது பிரச்சனை இல்லாத மார்க்கத்தை காட்டுகிறது பெரிய ஞானிகளால் வியாசரால் வால்மீகியால் விஸ்வாமித்திரரால் எல்லா ஞானிகளாலும் இவன் புத்தராயும் பல ஞானிகளால் கடைசி ஆராயப்பட்ட ஞானம் மார்க்கம் அதனால எது எல்லோராலும் ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக அலசி ஆராயப்பட்டு ஏற்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லை அவங்கள பெரிய அறிவாளிகளாக இருக்கிறார்கள் அது எப்படி புரியுது அவர்களுடைய நூலை எடுத்து பார்த்தால் புரிகிறது அவர்கள் எந்த அளவுக்கு தீர்க்க சிந்தனை உள்ளவர்களாக மத்திய நுட்பம் உள்ளவர்களாக இருந்து அதை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அப்படின்னா இது பேர் தான் சிரத்தை ஸோ ஆராயப்பட்ட மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் சிறப்பு திடீர் திடீர்னு ஒருத்தர் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்கன்னு நம்ம மட்டும் எதையாக எடுத்துகிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் கேள்விக்குரியதாக இருக்கிறது ஏன்னா ஒருத்தர் ஒரு உண்மையை க சொல் ஒரு உண்மையில் ஒரு கருத்தை சொல்கிறாரு ஒரு தேரி சொல்கிறாரு அது வந்து இரநூறு வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்க அது தப்புன்னு அப்போ அவ்வளோ நாளாக கடைபிடிச்சவங்களாம் என்னாச்சு ஏன்பா ஒருத்தர் சொல்கிறாரு உருளைக்கிழங்கு நிறைய சாப்பிட்டா கேன்சர் குணமாகும் அப்படின்னு ஸோ அந்த தேரி எடுத்துக்கிட்டு உலகம் பூரா அந்த தேரி பரவுது அந்த தியரியை உலகம் கடைபிடிக்குது ஆனால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்க இந்த உருளைக்கிழங்கு தான் கேன்சரை அதிகம் பண்ணிட்டு இருந்திருக்கு அந்த கேன்சரில் இருந்தவங்க அனுபவிச்சதுக்கு குணமான மாதிரி தெரிஞ்சதுக்கு காரணம் உருளைக்கிழங்கு கிடையாது வேற ஒன்று ஆக்சுவலாக உருளைக்கிழங்கு வந்து அந்த கேன்சர்னுடைய ஒரு அம்சத்தை தூண்டி விட்டுக்கிட்டு இருந்திருக்குன்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்க ஆனா அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா எத்தனையோ சயின்டிஸ்ட் நம்பிட்டு இருந்தாங்க எத்தனையோ டாக்டர்ஸ் நம்பிட்டு இருந்தாங்க எத்தனையோ நோயாளி நம்பிட்டு இருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு நிரூபிச்சாச்சு இல்ல அது உண்மையிலேயே தவறான நம்பிக்கை அப்படின்னு புதுசா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா அதை நம்பினவங்கள யாரு அப்படின்னு நான் சொல்ல தேவையில்ல உங்களுக்கு தெரியும் ஆனா அவங்க பேர்லாம் புத்தகத்துல சயின்டிஸ்ட்னு வருது பெரிய மேதைகள்னு வருது நம்ம என்ன பண்றது அதனால இதெல்லாம் இப்படிதான் இதுவும் இந்த கருத்துக்கள்லாம் யாரோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு நம்பிட்டு இருக்க வேண்டியிருக்கு ஆனால் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்க ஆகா அந்த கருத்து தப்பா போச்சுவாங்க அப்போ நம்பினவங்களாம் யாரும் சொன்னவர் யாரு இதெல்லாம் நம்ம என்ன அதனால எப்பயுமே கருத்துகள் வரும்போது உடனடியாக ஆராய்ச்சி பண்ணணும் என்ன இது வேத கருத்தா வேத கருத்தை நன்கு அறிந்தவர்களால் சொல்லப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கருத்தா அப்படின்ட்டு பார்க்கணும் அல்லது வேத போதனைக்கு முரண்படாத கருத்தா அப்படின்னு பார்க்கணும் பார்த்துட்டு அப்புறம் தான் இருக்கணும் ஏன்னா இல்லைன்னா நம்ம வந்து என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது எங்கே போய் மாட்டோம்னு தெரியாது பாஸ்போர்ட் கூட பாஸ் பாஸ் எப்படி பண்ணுறது கட் பண்ண வேண்டியது கட் பண்ணி